இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry yours faithfully ninety two point seven big FM cross of subject of the சாலிசேஷன் of central station of the radio station hello hello அந்த புலிஸ் புலியே இல்ல hello cross talk Can I talk to Nadisha Thomas? Yes. I'm Sulaiman here. Sulaiman? You heard about Salim Sulaiman? No, sorry. Salim, have you, haven't you heard about How did you get my number? I'm a leading music director in North India. Salim Sulaiman combo you have heard about? No, sorry, I haven't. Back sorry. here, no one knows. Even the Tiwala is asking, who are you? Who the hell are you? Tell to me. <laughs> okay. In North India, when I walk, you know, Amitabh Ji is coming. How hello, Sulaiman? How are you? He'll ask me. <laughs> You guys will detail me your music doubles like this. You know how many horror films of Ram Gopal Verma have music, you know? You want to talk? I want to put conference. And I'm no, no. fed up of all these things. La- last time I called one singer called uh, Kolangudi Karpai, someone. She's asking, okay. who are you? Who the hell are you? To me. Well, I'm sorry. We no, no problem. No problem. It's okay. Because in North India movies, suddenly who's watching? Huh? 3D DVD is also not selling, I heard. <laughs> Nadisha, there's interesting project coming in Kitty, okay? It's a trilingual in Tamil, Hyderabadi language, and Hindi language. Three languages you are taking. Okay. So it's a film is on journey of a singer into manga. All right. You have seen a Nadodi Tendral in Tamil? Sorry, no, I haven't. Oh, in Tamil also you're not well versed in the language. Films. I'm not I can speak, I can read, write, but I. Oh, don't, don't talk read. like Velikaran Pada Rajini because I am familiar with that and all. Okay. There's a film called Nadodi Tendral. Okay. It's like a sequel of the prequel to that film. Okay. okay. You're singing right. Come On Girls, no? Just sing Come On Girls a few lines. I want to sound the live testing orchestra in your sounds. On the phone? No, but our fax and all, email and all, you can sing, no? I'm the phone only. la la la la la la la. நீங்க இந்த ரிக்ஷா மாமா வாரத்துல வர குழந்தைக்கு பாடுற வாய்ஸ் மாதிரி பாடாதீங்க வெரி நைஸ் நதிஷா நதிஷா எனக்கு இந்த ஃபீல் இல்லாம கேட்கும் போது நெஞ்சிலேயே பொக்குன்னு குத்துன மாதிரி ஒரு ஃபீல் வரணும் பேத்தோஸ் ஃபீலிங் யா சோகம்ஸ் English is okay yeah English சோகம் இஸ் எனி சோகம் இஸ் சோகம் only no language as no சோகம் என்ன யாரோ திட்ற மாதிரி பாடுறீங்க இங்கிலீஷா யா ஓகே என்ன கார்டு வேணும் உங்களுக்கு கார்டு கொடுக்கணுமா I think it's okay no problem okay card வேணும் கார்டு எடுத்து பேக்ல வை I heard that you oh settle down found yeah. that you. Once again. Found a girl. Sorry? Oh, no, no. Once again, Vijay Antony means the rap in the famous they said in Tamil. Okay, continue, please. I heard that your dreams came true. Yeah. Guess you gave a thing. Wow. Feel is very nice, okay? But I don't really follow the English music and all நான் இப்போ கம்போஸ் பண்ண பாட்டு உங்களால் பாட முடியுதா பாருங்க சரிங்களா இந்த கார்டு கொடுங்க டைட்டானிக் கார்டு சிங்கலாம் நீங்க காலிங் காலிங் பெல் அமைக்கிற மாதிரி பாடக்கூடாது வெயிட் நான் வடிவுக்கரசிக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்த மாதிரி பாடக்கூடாது ஓகே இங்க பாருங்க இருக்கின்ற இருக்கின்ற துணை வேண்டாம் துணை வேண்டாம் நீயே போ நீயே போ பாணி பா பாணி பா சரிகம பதனிசா சரிகம பதனிசா நீ என்னமா புடவை எடுக்கிற மாதிரி பாடுற அப்படி இல்லம்மா சரிகம பதனிசா சரிகம பதனிசா சன்னிதப்பம்மா கரிசா சன்னிகப்பம்மா கரிசா உனக்கு ஸ்வரம் வர மாட்டேங்குது கமக்கம் வர மாட்டேன் இப்ப இந்த வேற ஃபீல் பாரு உனக்கு லோக்கல் ஃபீல்ல குடுக்குற பாரு இங்க சிக்ஸ் எம் லதா பிரேம் லதா வா I think this and all okay last portion M Latha Latha வா வா வா வா ரெண்டு வாட்டி அவளே வருவாளா வேற லதா கூடுமா ஏ மல்லத்தா பிரேமலதா வா பா பா வா ஏ மல்லத்தா லதா வா பா பா பா ஏ கமல விமல சந்திர கல்லா வா பா பா பா ஏ Kamala oh I don't know the name ஏ வண்ணே ஏரியால இருக்கிற ஆண்டி பேர்லாம் கமல விமல சந்திர கல்லா வா வா வா வா ஏ கமல விமல கல்லா ஒரு சந்திரகலாமா சந்திரகலா சந்திரகலா வா வா வா வா ஓகே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏமலதா பிரேமலதா வா வா வா வா ஏ கமல விமல சந்திர மலா வா வா வா வா ஏ வாங்கடி வாங்கடி எங்கள வந்து பாருங்கடி ஏ வாங்கடி வாங்கடி என்ன யமனா வந்து பாருங்கடியா என்ன யாரு யாரு யார்கிட்ட பண்ணுற வாங்கடி வாங்கடி எங்களை வந்து பாருங்கடி வாங்க என்ன வாங்க திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க நான் கூப்பிடுறீங்க அது மாதிரி கிடையாதுமா வங்கடி வங்கடி எங்கள வந்து பாருங்கடி வங்கடி வங்கடி வா குறியில இல்ல வா நெடில்மா ஐ கோ டு சரணம் ஓகே சரணம் ஓகே சரணம் it's happening during the heroines மரணம் ஓகே தட் மீன்ஸ் கரணம் தப்பினா மரணம் டி நகர்ல ஒரு ஃபேமஸ் டயலாக் இருக்குது who the two singers you call who the singer what you are talking fast English talk slow English sorry I don't like your tone the way you are talking to me this tone is okay to talk to you the stone that is fine but ஃபைனா ஏமா நதிஷா நீ எவ்வளவு ஏமாந்தாலும் ஏமாத்திட்டு போக போல இது நான் வந்து RJ Balaji from big FM sorry who is this again Balaji oh my God your music director Anirudh is மேரா சாத் பெட்டா ஹை I got wreck like this last week don't worry I kill you no chance Anirudh I am going to kill you அடுத்த படத்துல ஆறு பாட்டு நீங்க தான் பாடுவீங்களா ஓகே பாலாஜிடா ஏ பழைய சொல்லாம் பாப்பா